திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் அதிகை வீரட்டானம் நாடு நடுநாடு திருச்சிற்றம்பலம் குண்டை குரட்பூதோ குழும அனலேந்தி கெண்டை பிறள் தென்னீர் கெடில வட பக்கம் வண்டு மருள் பாட வளர்பொன் விரி குன்றே விண்ட தொடையலானாடும் வீரட்டானத்தே அரும்பும் குறும்பையோ மலைத்த மென் கொங்கை கரும்பின் மொழியாளோடுடன் கை அனல் வீசி சுரும் புண்பிரி கொன்றை சுடர் போர் சடையதாழ விரும்பு மதிகேயுளாடும் வீரட்டானத்தே ஆடல்லழனாக மறை கேட்டசைத்தாட பாடல் மறைவல்லான் படுதம் பலி பெயர்வான் மாட முகட்டின் மதி தூயதீகையுள் வேடம் பலவல்லானாடும் வீரட்டானத்தே எயிலைதான் இறைவன் அனலேந்தி மன்னார் முழவதிர முதிராமதி சூடி பண்ணார் மறைப்பாட பரமந்ததிகையுள் விண்டோர் பரவ நின்றாடும் வீரட்டானத்தே கரிபுன்புறமாய கழிந்தாரிடு காட்டில் திரு நின்றொரு கையால் திருபாமதிகையுள் எரியேந்திய பெருமா எரி புஞ்சடை தாழ விரியும் புனல் சூடி யாடும் வீரட்டானத்தே துளங்கும் சுடரைங்கை துதைய விளையாடி இளங்கொம்பனசாயல் சாயல் உமையோடிசைப்பாடி வளங்கொள் புனல் சூழ்ந்த வயலா அதிகையுள் விளங்கு பிறை சூடியாடும் வீரட்டானத்தே பாதம் பலரேத்த பரமன் பரமேட்டி பூதம் படை சூழ புலி தோல் உடையாக கீதம் உமை பாட கெடில வட பக்கம் வே செல்வ நின்றாடும் வீரட்டானத்தே கல்லார்வரையரக்கன் தடம் தோழ்கவின் வாட ஒல்லையடர்த்தவனே கருள் செய்த திகையுள் பல்லார் பகுபாய நகுவெண் தலை சூட்டி வில்லால் எயிலைதானாடும் வீரட்டானத்தே நெடியான் முகனும் நிமிந்தானை காண்கிலார் பொடியாடு மார்பனை புரி நூலுடையானை கடியார் கழு நீலா மலரும் மதிகையுள் வெடியார் தலையேந்தி ஆடும் வீரட்டானத்தே அரையோலடற்பிண்டி மருவி குண்டி கை சுரையோடுடனேந்தி யுடை வீட்டுழல்வார்கள் உரையோடுரையொவ்வாம் துமையோடுடனாகி விரை தோலையர்த்தாரான் ஆடும் வீரட்டானத்தே ஞாழல் கமழ் காழியுள் ஞான சம்பந்தன் வேழம் போரு தெண்ணீர் அதிகை வீரட்டானத்து சூழும் கழலா துணையாக நினைபார் வினையிலரே வாழும் துணையாக நினைவார் வினையிலரே சுவாமி வீரட்டானேஸ்வரர் அம்பாள் பெரிய நாயகி திருச்சிற்றம்பலம்